ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுபஹான் அல்லாஹி இலாஹ அல்லாஹு அக்பர் என்று நான் கூறுவது சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அதாவது பூமி மற்றும் பூமியில் கிடைக்கும் பொருட்களை விட அதனை விட எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து துவாவின் பொருள் அல்லாஹ் தூய்மையானவன் அவனுக்கே புகழ் அனைத்தும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹுவே மிக பெரியவன்